திருச்சிற்றம்பலம் கபிலதேவ நாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு அந்தாதி திருச்சிற்றம்பலம் ஒன்று முதலாக நூறளவும் ஆண்டுகள் வாழ்ந்து ஒன்றும் மனிதர் உயிரையுண்டு ஒன்றும் மதியாத கூற்றுதைத்த சேவடியான் வாய்ந்த மதியானிட பக்கம் மால் மாலையொரோ பால் மகிழ்ந்தானை வண் கொன்றை மாலையொரோ பால் முடியானை மாலை ஒளியானை உத்தமனை உண்ணானஞ்சுண் கொண்டர் கொளியானை ஏத்தி உளவு உளமால் கொண்டோடி ஒழியாது யாமம் உளமாகிலே தவாறு உண்டே உளமாசர அங்கமலோ அடல் வெள்ளேரூர்தூழலோ அங்கமலவண்ணன் நடி அடியார்த்தமாரூயீரை அட்டழிக்கோ கோற்றை அடியாளரோவாக சேற்ற அடியார்த்தம் அந்தரத்தாலேயே தீ அகங்குழைந்து மெய்யரும்பீர் அந்தரத்தார் சூடு அலர் அலராளும் கொன்றை அணியலாரூரர் கலராகியானம் அடிவன்னலராகி ஓதத்தனொட்டினேன் ஓதுவன் யான் ஓங்கோலி நீர் ஓத தனஞ்சுண்டூர் ஊருமதொற்றியூர் உண்கலனம் வெண்தலையே ஊரும் விடையோன் உடை தோலே ஊரும் படனாகமட்டார் பணமாலையீதோ படநாகமட்ட பரிசு பரியானை ஊராது பைங்கணேரூரும் பரியானை பாவிக்கலாக பரியானை கட் கட்டங்கமேந்திய கண்டுவாழ் நன்னெஞ்சே கட்டங்கமேந்திய கண்டு கண்டங்கரியன் உமைபாலும் தன்பாலோ கண்டங்கரியன் கரே காடன் கண்டங்கள் பாடியாட்டாடோ பரஞ்சோதி கென்னுள்ளம் பாடியா கொண்ட பதி பதியார் பழி தீரா பைங்கொன்றை தாவன் பதியான் பல நாள் இறக்க பதியாய அம்மானார் கையார் வளை கவர்ந்தார் அகுதே கொல் அம்மானார் கையாரம் அறமானம் நோக்கதனங்கனையும் சேற்றங்கு அறமானஞ்சுண்ட அமுதன்னரமான ஓதியாழ்பாகம் அமர்தானுயர் பூகழே ஓதியான் தோற்றே நொழி ஒளியார் சுடர் மூன்றோ கண்மூன்றா கோடற்ற ஒளியானுலகெல்லாம் ஏத்தற்கொழியாய கள்ளேற்றான் கொன்றையான் காப்பி கந்தான் நெஞ்ச கள்ளேற்றான் கொன்று கடிது கடியவரக்கர் கரிதாடு கோயில் கடியவர் கையதுமோர் சோலம் கடியரவர் ஆனேற்றார் காட்பட்ட நெஞ்சமே அஞ்சல் நீ ஆனேற்றார் காட்பட்டேன் யாமானோ காதலர் கொன்றையே தார் வேண்ட யாமானம் கொண்டங்கு அலர்தந்தார்யாமாவா ஆவூராவூரோ அழகானலாடி ஆவூரார்க்கென்னோரைக்கோம் யாம் யானென்றங்கண்ணா மலையானகம் புகுந்து யானென்றங்கையறிவோ வித்து யானென்றங் கார்தானேயாயிடினோ அம்பரன் மேலங்கொன்றை ஆர்த்தானேல் உயவர் அரிது அறியாரும் பூபோழில் சூழ் ஆமாத்துரம் மான் அறியாரும் பாகத்து அமுதன் அறியாரும் வெங்கடத்து மேயானை மேவா உயிரெல்லாம் வெங்கடத்து நோயால் வியந்து வியந்தாழின நெஞ்சே மெல்லியலார்காளாய் வியந்தாசையுள் மேலிய வேண்ட வியந்தாய கண்ணூதலான் எந்த காபாலி கழலடி பூ கண்ணுதலாம் நம்ப கடன் கடனாகபூராத காரணமும் கங்கை கடனாக நீ கவர்ந்த வாரோ கடனாக பாரிடந்தான்மேவி பயிலோ பரஞ்சோதி பாரிடந்தான்மேய மேய பழனி பணியாய் மட நெஞ்ச பல்சடையான் பாதம் பணியாத பக்தர்கோ என் பணியாய ஆகத்தான் செய்து மேல் நம்மை அமரர்கோன் ஆகத்தான் செய்யோ அரண் அரண்காயனை வேர்க்க நங்கவேளம்பும் அரண்காயும் அந்தியும் சந்தோ அரங்காய வெள்ளில் சேர்க்காட்டடி வேண்டான் களீருண்ட வெள்ளி போல் துள்ள பெரிய வெறியானை ஊர்வேந்தர் பின் செல்லும் வேட்கை வெறியார் புந்தாரான் விமலன் வெறியார்த்தம் அல்லல்லொய் தீர்க்கும் அருமருந்தாமூர்கோன் அல்ல நோ நெஞ்சே அயன் அயமால் ஊண்ணாடரவம் நான் அதளதடை அயமாவதா நேரூர் ஆரூரயமாய என்ன கண்டாழ்சடையன் நீற்றன் எரியாடி என்ன கண்டாழோ இவள் ஆழும் இவளையோ கையகல ஆற்றேன் என்று ஆழும் இவளை அயராதே ஆழும் சல மூடியாய் சங்கரனே சங்க குழையாய் சல முடியாதென்றருளும் தார் தாராய தன் கொன்றை யானிரப்ப தானேதனை தாராதேசங்கம் சரிவித்தான் தாராவல் ஆனை மேல் வைகோ அணிவயலாரூர் கொன்னல் ஆனையோவானோர்கரசு அரசுமாயாழ்விக்கோ ஆட்பட்டார்க்கம்மான் அரசு மாமங்கொன்று கரசுமான் ஊர்தீகரித்தான் உணரு செவிக்கின்பன் ஊர்தி எரித்தூர உறாவே என் சோர்கள் ஒளிவளை நின்னுள்ளத்து உறாவே ஊற்றனகள் எல்லாம் உறாவே போய் காவாலிதா நீ நைந்து கை சோர்ந்து மெய்மறந்தாள் காபாலிதனின் கலை கலை காமின் ஏர் காமின் கைவளைகள் காமின் அலை சேர் நுதலேர் நான் காமின் கலையாய பான்மதியன் பண்டரங்கன் பாரோம்பு நான் மறையன் பான்மதியன் போந்தான் பலிக்கு பலிக்கு தலை ஏந்தி பாரிடங்கன் சோழ பலிக்கு மனை போகுந்து பாவாய் பலேக்கனே அயம்பெய் என்றானுக்கு அயம்பெய்கின்றேன் மேல் அயம்பெய்தானங்கன் ஆய்ந்து ஆயம்மழிய கொன்றை தார் வேண்டே ஆயமழிய அயர்வேன் மேலாயன்வாய் தீங்குழலும் தென்றலோ தேக்கோட்டிளம்பீரையோ தீங்குழலும் என்னையே தேர்ந்து தேரோன் கதீரென்னோ செந்தழலால் வெந்தேழு பேய் தேரோன் கதிரென்னக்கோ செய் பொருள் நீ தேராதே கூடர் கவாலி குழை கிழற்கா நன்னெஞ்சே கூடர் கவாலி தர கூர் கூராலமேய குறுகோடனை வேர்க்கு கூறார் வேர்கையார்காய் கொல்லாமே கூறார் பனிச்சங்காட்டார் மேல் பால்மதியை பாம்பே பனிச்சங்காட்டாய் கடிக்க பாய்ந்து பாயும் விடையூர்த்தி பாசுபதன் வந்தேனது பனை முலை மேல் பாயில நல் கொன்றாய் குளிர்ச்சடையார் கென்னிலமை கூறாதே கொன்றாயிதுவோ குண குண குணகோடி கோடா குளிர்ச்சடையான்வில்லென் குணகோடி கொன்றம் சோழ் போகே குணகோடே தேரிரவில் வாரான் சிவர்காளா சிந்தனையே தேரிரவில் வாழும் தீரம் திறங்காட்டும் சேயாள் சிறு கிளியை தான் தன் திறங்காட்டும் தீவண்ணன் என்னும் திறங்காட்டின் ஊரரபம் மார்த்தானோ என்னை உடன் கூட்டின் ஊரரவாசால உடைத்து உடையோடு காடாடி ஓரைய முன்னே உடையாடை தோல் போடீசன் தென்னை உடையானை உன்மத்தக மேல் உயித்தானை நன்னெஞ்சே உன்மத்தக மூடி மூடிமேல் உயியே உய்யாதெனாவியே ஒளிவளையும் மேகலையோ உய்யாதுடம்பழிக்கும் ஒண்டி தலை ஒய்யா இறையானே ஈசனே எம்மானே நின்னை இறையானு காண்கிட இன்று இன்றியாம் ஊற்ற இடரும் இருந்தோயரும் இன்றியாம் தீர்த்தோ எழில் நெஞ்சே இன்றியாம் அன் காமருவெண் காட்டான் காட்டானஞ்சேற்றான் கலந்து கலம் பெரியார் காஞ்சீரங்காய் விண்மேரு என்னம் கலம் பெரிய ஆள் கீழ் இருக்கை கலம் பெரியா மார்கடல் நஞ்சுண்டார் கழல் தோழார் குண்டாமோ மாக்கடனாசேரும் வகை கையாரவா வெகுளே அச்சங்கழி காமம் கையாறு செஞ்சடையான் காப்பெண்ணும் கையாறு மற்றிரண்ட தோளானை சேர் நெஞ்சே சேர போய் மற்றிரண்ட தோளான்மனை மனையாய் கென்று வந்தான்வன் காமன் மனையாசர செற்ற வானோன் மனையாய் என்பாவ என்றேனுக்கு யானல்லேன் நீ தீருமே என் பாவ நீரை இரையாயவென் சங்கு இவை தருவேனென்னம் இரையாகம் இன்றருளாய் என்னும் ஈரையாய் மறை காட்டாய் மாதவனே நின்னுருபம் இங்கே மறைக்காட்டாயன்னும் இம்மாது மாதரங்கம் தன்னரங்கம் சேத்தி வளர் சடை மேல் மாதரங்க கங்கை நீர் மண்ணு வித்து மாதரங்க தேரானையூரான் சிவர்காளாம் சிந்தனையே தேரானையூரானை தே திருளீலார் என்னாவார் காவிரி வந்தேரோ அருகில் சிராமலையங் கோமான் விரியுலகில் செல்லும் அதில் மூன்றேரித்தான் சேவடியே யாம் பரவி எழில் நெஞ்சே தேளீ தெளியாய் மட நெஞ்சே செஞ்சடையான் பாதம் தெளியாதார் தீநெறிகள் செல்வர் தெளியாய பூவார் சடை மூடியான் பொன்னடிக்கே தூவன்னல் பூவாய வாசம் புனைந்து புனை கடற்கு பொன் கோடுக்கோ போம்புகார் மேயான் புனை கடுக்கை மாலை புராணன் புனை கடத்து நட்டங்கமாட்டையரும் நம்பன் திருநாமம் நட்டங்க மாட்டினேனக்கு நக்கரை சாளும் நடுநாளை நாரையோர் நக்கரை வக்கரையோம் நாம் என்னென கூறையாம் வண்டாழம் கொன்றையான் மால்பணித்தான் மற்ற மற்றவர்காய் வண்டாழம் கொண்ட மதி மதியாலடுகின்ற தென்னுமால் கூறும் மதியாதேவை தூரப்பர் என்னும் மதியாதே மாதெய்வம் ஏ தூ மறை காடாயிதே கொல் மாதெய்வம் கொண்ட வனப்பு வனப்பார் நிறமோ பரிவளையும் நாணும் வனப்பார்வளர்ச்சடையான் கொள்ள வனப்பார் கடற்றிரையோம் ஈரமே கங்குல்வாயான்கட்கு அடற்றிரையும் மீரோ கனன்று கனன்றாழினெஞ்சே கண்ணுதலார் காளாய் கனன்றார் களீற்றோரே மால் காட்ட கனன்றோர் உடம்பட்ட நாட்டத்தர் என்னையும் தன்னாள உடம்பட்ட நாட்டன் ஒரு உருவியலும் செம்பவளம் ஒன்னாருடம்பில் உருவியலும் சூலம் உடையானுருவியலும் மாலேற்றான் நான் மூகனோ மண்ணோடு விண்ணும் போய் மாலேற்றார்கீதோ வடிவு வடிவாரர பொங்கி வண்ணக்க சுந்தே வடிவார்வடம் போனைந்தும் பொல்லாவடி வார்பேல் முக்கூடலம் முருகமரு கொன்ற எந்தார் முக்கூடமாட்ட நலஞ்சேர்கான பேர் முக்கணான் முலை நரஞ்சேர் மொய்சடையான் என்னும் முலை நலஞ்சேர் மாதேவா என்று வளர்கொன்றை வாய் சோர மாதேவா சோரல் வளை பழையாழியோடகல மால் தந்தானென்னம் வளையாழி நெஞ்சே காணில் வளையாழே வன்னெஞ்சை கண்டமரர் வாய்சோர வந்தேதிர்ந்து வன்னஞ்ச கண்டன் வரில் வரி நீல வண்டலம்பு மாமரை காட்டயங்கே வரி நீர் வலம்பூரிகள் புந்தி வரி நீர் இடுமணல் மேலங்கொண் இன்னா நொய் செய்தான் இடுமணல் மேலீசன் எமக்கு அக்காரம் ஆடரவம் நாணருவை தோல் போடேஷாந்தக்காரம் தீர்ந்தேன் அடியேற்குவ காரம் பண்டரங்கனிந்தை படுபிணஞ்சேர் வெங்காட்டு பண்டரங்கன் எங்கள் பவன் பவனடி பார்விண்ணீர் பகலோன்மதி பவனம் மோதம் பெண்ணான் பவனஞ்சேர் காலங்கள் ஊழி அவனே கரீ காட்டில் காலங்கையேந்தீனான் காணங்கையின்மை கருதி கபலாதே காணங்கையார் போழுது நன்னெஞ்சே காணங்கை பாவனையாய் நின்றான் பையிலோ பரஞ்சோதீம் பாவனையாய் நின்ற பதம் பதங்க வரையுயர்ந்தான் மகிழ்ந்தான் பண்டே பதங்கன் எகீரே பறித்தான் பதங்கையால் அஞ்சலிகள் என்பாலோ ஆக்குதி காண் நெஞ்சே கூர்ந்து அஞ்சலி கள்ளன்பாலும் ஆக்கு ஆக்கூர்பனி வாடா ஆவிசோர்ந்தாழ்கின்றேன் சோர்ந்தாழ்கின்றேன் ஆக்கூரலர்தான் அழகிதா ஆக்கூர் மறையோம்பு மாடத்து மாமறையோ நான்கு மறையோம்பு மாதவர்காய் வந்து வந்தியான் சீரினோ ஆழிமட நெஞ்சே வந்தியாவுள்ளத்து வைத்திராயன் வந்தியாய் நம்பரனையாடும் நளிர்பொஞ்சடையானை நம்பரனை நாள் தோறும் நட்டு நட்டமாகின்றன வெண்சங்கம் நானவன்பால் நட்டமான நேர்மை வாடி நேட்டம் ஆடியானேரியாடி எம்மானிருங்கொன்றே ஈயானேலுய்வதேலம் இளமலரஞ்சேவடியார் ஏக பெறாரே இளமலரேயாயினம் ஆக இருமலரும் ஆம்பல் சேர்ச்செவ்வாயார் காடாதே ஆடினேன் ஆம்பல் செர்வெண்தலையர்காள் ஆளானம் சேர்க்களீரோ தேரும் மடல் மாவும் ஆளானார் ஊரத்தான் ஏரோரும் தாளான் பொய் நாடகங்களாட்ட ஏரோ நம்பன் திருநாமோ நாடங்களாடி நயந்து நயந்தாழ்யா யானீரப்ப நற்சடையான் கொன்றை நயந்தாள் நீர்மை வாட நயந்தாள் அம்பகலேற்றான் சேற்றான் அருளானங்கவே அம்பகலோ பாயோ அலர்ந்து அலங்காரமாடரவோ என்பு தோலாடை அலங்கார வண்ணர்க்க அழகாரலங்காரம் காட்டுவார் கூழலார் என்னவார் வெள்ளேற்றான் மெய் காட்டும் வீடாம் விரைந்து விரையார் புனர் கங்கை சேர்ஷடையான் பொன்னார் விரையார் பொழிலோருந்தை மேயான் விரையானே என் பணிதானீசன் இறையான் எரியாடீம் என் பணிதானீசன் எனக்கு எனக்கு வளை நில்லாம் எழிலிழந்தேனென்னம் என குவளை நில்லா நோய் செய்தான் இன குவளை கண்டத்தானால் வேதன் காரோண தெம்மானை கண்டத்தனெஞ்சேகை காக்கைவளை என்பார் பார்க்கன் பாப்பானையாதே காக்கை வளை என்பார்பான் பூன் குரக்கு காக்கை வளை ஆடானையீரூரியன் ஆண் பெண்ண வீர்ச்சடையன் ஆடானையான தமைவு அமையாமென் தோல் மெலிவித்து அம்மாமை கொண்டெங்க அமையா நோய் செய்தான் அணங்கேயமையாளும் சாமத்த கண்டன் சடைசேரிளம்பிரையான் சாமத்தனின்னோய் செய்தான் தானக்கனக்க பிறையன் பிறை கோட்டு தானக்களீற்றூரியன் களீற்றூரியன் தன்பழனன் தானத்து அரையன் அரவரையன் ஆயிழைக்கும் மார்க்கும் அரையன்னுடையானருள் அருளம்பார் செஞ்சடையன் ஆமாத்துரம்மான் அருளம்பால் நல்கும் அமோதன் அருள் நம்பால் ஓராழி தேரான் எயிட்ட உத்தவனை ஓராழி நெஞ்சே ஊவ உபபானர மலர் கொண்டு உத்தமனை உள்கே உபபாமனமகேழோ வேட்கை உபபார் எழுமதி போல் வான்மோகத்து ஈசனார்கென்னே எழுமதி போலீசன் இடமால் வல மாலை வண்ணமே தம்பம் இடமால் வலமானாம் சேர்த்தே இடமாய மூளாமதி பூரையோ முன்னிலங்கு மொய்சடையான் மூவாமதியான் முனி முனிவன்மால் செஞ்சடையான் முக்கணானென்னம் முனிவன்மால் செய்த முன் நிற்கும் முனிவன்மால் போற்றார் புறமேரித்த புண்ணியன் தன் பொன்னடிகள் போற்றானாளின்று புலர்ந்து புலர்ந்தால் யானாற்றேன் புறனுரையும் மக்தேம் புலர்ந்தானூர் புன்கூறான் என்னும் புலர்தாய மண்டளியன்னம்மான் அவர்த்தம் தம்மடியார்த்தம் மண்டளியன் பின் போமனோ மனமாய நோய் செய்தான் வண்கொன்றை தாரான் மனமாய உள்ளார வாரான் மனமாய் பொன்மாலை சேற்ற புனைந்தான் புனைத ரூபை பொன்மாலை சேற்றடையான் போந்து போந்தார் புகழைந்தார் பொன்னேர்ந்தார் பொன்னாமை போந்தாரொழியார் புறமெறித்தார் போந்தார் இளங்கோல வாழ்முகத்து ஈசனார்கெல்லேம் இளங்கோலந்தோற்பதினேம் இனியாருமாளாக எண்ணுவர் கொல் எண்ணார் இனியானஞ்சோ நேர கை கொள்ளான் இனி யானை தாளங்கையார் பாடி தாழ்சடையான் தானுடைய தாளங்கையால் தொழுவார்த்தாம் தாமரை சேர் நான் மூகர்கோ மார்க்கும் அறிவறியார் தாமரை சேர்பாம்பர் சடாம கொடர் தாமரை சேர் பாண்டியார் தீர்ந்தளிப்பர் பாரோம்பு நான் மறையார் பாண்டியார் தீர்ந்தளிப்பர் பார் பார்கால்வான் நீர்த்தி பகலோன் பனியமதியோன் பார்கோலமேனே பரநடிக்கே பார்கோல கோகரணத்தானறிய கூருதியே நன்னெஞ்சே கோகரணத்தானாய கோம் கோப்பாடி ஓடாதே நெஞ்சமொழி கூத்தன் கோப்பாடி கோகரணம் கொற்றாலம் கோபாடி பின்னை காய் நின்றார்க்கு இடங்கொடுக்கும் பேரருளான் பின்னை காமேம்பேருமான் பேர் பேரானையீரூரிவை போர்த்தானையாயிர பேரானையீரோரோபம் பெற்றானை பேரானஞ்சு உண்டானை உத்தமனை உள்காதார் கெஞ்ஞான்றோ உண்டாம் நாளல்ல உயிர் உயிராய மூன்றோடு கேம் ஐந்தடக்கி உள்ளத்து உயிராய ஒன்மலர்த்தாள் ஓடே உயிரான் பகர்மனத்தான் பாசூபதன் பாதம் பண்டிய பகர்மனமே ஆசை கேட்பட்டு பட்டாரண் பண்டரங்கன் அம்மான் பரஞ்சோதே பட்டாரிலும் பணியோ பாசுபதன் பட்டார்த கோவணத்தான் கொல்லேற்றன் என்றென்று நெஞ்சமே கோவணத்து நம்பனையே கூறு கூற்றும் பொருளும் போல் காட்டியன் கோல்வளையை கூற்றின் பொருள் மோயன்ற கொற்றாலன் கூற்றின் செருக்கழிய செற்ற சிவர்கடிமை நெஞ்சே செருக்கழியா முன்னமே செய்யான் கருமீடற்றான் செஞ்சடையான் தேன் போழில் சோழ் செய்யான் பழனத்தான் மோபுலகம் செய்யாமுன் நாட்டுணாய் நின்றானை நாடுதும் போய் நன்னெஞ்சே நாட்டுணாய் நின்றானை நாம் நாவாயக தூளதே நாமுளமே நம்மீசன் நாவாய்கொல் நன்னேரே கண் உய்குமேனாவாயால் துய்க்கப்படும் பொருளை கூட்டுதோ மற்றவர்கள் துய்க்கப்படுவதாம் சூது சூதன்றுனக்கரிய சொல்லினேன் நன்னஞ்சே சூதன் சொலர்கரிய சோதியான் சூதின் கொழுந்தேன் கமிழ் சோலை குற்றாலம் பாடி கொழுந்தே இழந்தேன் குருகு குறுகிழவே தோல் மேலிய கொங்கை மார்புல்கே குறுகிளையார் கோடு கோடாமை குறுகிளரும் போதார்கழனி புகலூரமர்ந்துரையோ போதானின் பொன்மோடிகள் போது போதரங்க வார் கூழல்லார் என்னாவார் நன் நெஞ்சே போதரங்க நீர்கரந்த புண்ணிகனை போதரங்க கானகஞ்சேர் சோதியே கைவிளக்கா நின்றாடும் கானகஞ்சேர்வார்கடிமை கல் கற்றானஞ்சாடுகாலி களைந்த கோன் கற்றானை கல்லாத நாளெல்லாம் கற்றான் அமரர் கமரர் அறர்கடிமை பூண்டார் அமரர்க்கு அமரர் ஆவார் ஆவாமனீதர் அறிவிலரேயாதொன்றோ ஆவார் போர்க்காட்டி அழிகின்றாரா பகல் நாடி பாடி படர்சடைக்கு பல்போம் பகல் நாடியே தார் பகர்து பகநாட்டம் பாட்டையரோ பாட்டோட்டாட்டெல்லே பகநாட்டம் பாழ்படுக்கும் உச்சி பகநாட்டம் தாங்கால் தொழுதேழுபார் தாழ்சடையார் தம்முடைய தாங்கால் தொழுதல் தலை தலையாலங்காட்டில் பலி திரிவரென்னம் தலையாலம் கடர்த்தாம் எனும் தலையாய பாகிரதி வளரும் பல்சடையீர் பல்வேடையீர் பாகிரதி வளரும் பண்பு பண்பாய நான் மறையான் சென்னி பலி தேர்ந்தான் பண்பாய பைங்கொன்றை தாரருளான் பண்பால் திருமாலுமங்கை சிவர்கடிமை செய்வான் திருமாலுமங்கை சிவன் சிவன் மாட்டுகவேழுதும் நாணும் நகுமென்னம் சிவன் மேய செங்குன்றோ என்னும் சிவன் மாட்டம் ஆலிங்கனம் நீனையோ ஆயிழையீரங்கொன்றே ஆலிங்கன நினையோ மாறு ஆறாவெங்கூற்றுதைத்து ஆனை தோல் போர் தோகர்ந்து ஆராத ஆறார்ச்சடையேற்கமையாதேயாராத ஆனினத்தார்த்தாந்தம் அணியிழையினார்கடிமை ஆனினத்தார் தான் தவிர்ந்த தாட்டு ஆட்டும் மறவர் அழிந்தாரிலும் பணிவார் ஆட்டும் கிடபலி கொண்டார் அமரராட்டுமோர் போரேற்றான் கொன்றயான் போந்தான் பலி கென்று போரேற்றான் போந்தான் போரோ புறந்தாள் குழலார் புறனுரை அஞ்சாதே புறந்தாள் புலி போதோவுள் ஆடி புறந்தாள் பொன் மேற்றளி கோண் வெண்பீரையான் சுடர் போல் மேனியான் மேற்றொளி கொன்றென்றூரையான் மெய் மெய்யன் பகலாத வேதியன் வெண்போரேனோல் மெய்யன் விரும்பவார்க்கு எங்கான்றும் வெய்ய துணையகலானோ ககலாம் போற்றகலா நெஞ்சே துணையிகலா கூறுவான் நூறு நூறான் பய நாட்டி நூறு மலர் சோரிந்து நூறானொடியதனின் மிக்கதே நூறா உடையான் பறித்த ஏறி உத்தமனை வெள்ளேறு உடையானை பாடலாலொன்று திருச்சிற்றம்பலம்